بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وَيَنصُرَكَ اللَّهُ نَصْرًا عَزِيزًا அத்தியாயம் அல் ஃபத்ஹ் மதீனாவில் அருளப்பட்டது வசனங்கள் இருபத்தி ஒன்பது அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் நபியே நாம் உமக்கு பகிரங்கமான வெற்றியை அளித்து விட்டிருக்கிறோம் உம்முடைய முந்திய பிந்திய குறைகளை அல்லாஹு மன்னிப்பதற்காகவும் அவன் தனது அருட்கொடையை உம்மீது நிறைவு செய்து உமக்கு நேர்வழியை காட்டுவதற்காகவும் இன்னும் மகத்தான உதவியை அவன் உமக்கு வழங்குவதற்காகவும் தான் هو الذي أنزل السكينة في قلوب المؤمنين ليزدادوا إيمانا مع إيمانهم وَلِلَّهِ جُنُودُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَكَانَ اللَّهُ عَلِيمًا حَكِيمًا لِيُدْخِلَ الْمُؤْمِنِينَ وَالْمُؤْمِنَاتِ جَنَّاتٍ تَجْرِي مِن تحت الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا وَيُكَفِّرُ لِيُكَفِّرَ عَنْهُمْ سَيِّئَاتِهِمْ وَكَانَ ذَلِكَ عِندَ اللَّهِ فَوْزًا عَظِيمًا அவன்தான் இறை நம்பிக்கையாளர்களின் இதயங்களில் சகீனத் நிம்மதியை இறக்கியருளினான் அவர்கள் தங்களின் நம்பிக்கையுடன் இன்னும் அதிகமான நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள படைகள் யாவும் அல்லாஹுவின் வல்லமையின் கீழ் உள்ளன மேலும் அவன் மிகவும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான் அவன் எதற்காக இவ்வாறெல்லாம் செய்துள்ளானெனில் இறை நம்பிக்கையாளர்களான ஆண்களையும் பெண்களையும் நிரந்தரமாக வாழச் செய்வதற்காக கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களில் நுழையச் செய்வதற்காகவும் மேலும் அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டு களைவதற்காகவும் தான் அல்லாஹுவிடத்தில் இது மகத்தான வெற்றியாக இருக்கிறது وَيُعَذِّبَ الْمُنَافِقِينَ وَالْمُنَافِقَاتِ وَالْمُشْرِكِينَ وَالْمُشْرِكَاتِ الظَّانِّينَ بِاللَّهِ ظَنَّ السَّوْءِ عَلَيْهِمْ دَائِرَةُ السَّوْءِ وَغَضِبَ اللَّهُ عَلَيْهِمْ وَلَعَنَهُمْ وَأَعَدَّ لَهُمْ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا وَلِلَّهِ جُنُودُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَكَانَ اللَّهُ عَزِيزًا حَكِيمًا மேலும் நயவஞ்சகர்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இணை வைப்பாளர்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவன் தண்டனை அளிப்பதற்காகவும் தான் அவர்களோ அல்லாஹுவை பற்றி தீய எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் தீமையின் சுழற்சியில் தாமே வீழ்ந்து விட்டார்கள் அல்லாஹுவின் கோபம் அவர்கள் மீது இறங்கியது மேலும் அவன் அவர்களை சபித்தான் நரகத்தை அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான் அது மிகவும் மோசமான இருப்பிடமாகும் வானங்கள் மற்றும் பூமியின் படைகள் அல்லாஹுடைய வல்லமையின் கீழ் உள்ளன மேலும் அவன் மிக வல்லமை மிக்கவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் إِنَّا أَرْسَلْنَاكَ شَاهِدًا وَمُبَشِّرًا وَنَذِيرًا لِتُؤْمِنُوا بِاللَّهِ وَرَسُولِهِ وَتُعَزِّرُوهُ وَتُوَقِّرُوهُ وَتُسَبِّحُوهُ بُكْرَةً وَأَصِيلًا நபியே நாம் உம்மை சான்று வழங்குபவராகவும் நற்செய்தி அறிவிப்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பி இருக்கிறோம் எதற்காகவெனில் மக்களே நீங்கள் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்வதற்காகவும் அந்த தூதருக்கு உறுதுணையாய் இருப்பதற்காகவும் அவரை கண்ணியப்படுத்துவதற்காகவும் மேலும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் அல்லாஹுவை துதித்துக் கொண்டிருப்பதற்காகவும் தான் إِنَّ الَّذِينَ يُبَايِعُونَكَ إِنَّمَا يُبَايِعُونَ اللَّهَ يَدُ اللَّهِ فَوْقَ أَيْدِيهِمْ فَمَن نَّكَثَ فَإِنَّمَا يَنكُثُ عَلَى نَفْسِهِ وَمَنْ أَوْفَى بِمَا عَاهَدَ عَلَيْهِ اللَّهَ فَسَيُؤْتِيهِ أَجْرًا عَظِيمًا நபியே எவர்கள் உம்மிடம் உறுதி பிரமாணம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் உண்மையில் அல்லாஹுவிடம் உறுதி பிரமாணம் செய்து கொண்டிருந்தவர்களாவர் அவர்களுடைய கைகள் மீது அல்லாஹுவின் கை இருந்தது ஆகவே யாரேனும் இந்த உறுதி பிரமாணத்தை முறித்தால் அதை முறித்ததன் கேடு அவரையே சூழும் மேலும் எவர் அல்லாஹுவிடம் தான் செய்திருந்த உறுதி பிரமாணத்தை நிறைவேற்றுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் அதிவிரைவில் மகத்தான கூலியை வழங்குவான் سيقول لك المخلفون من الأعراب شغلتنا يَقُولُونَ بِأَلْسِنَتِهِم مَّا لَيْسَ فِي قُلُوبِهِمْ قُلْ فَمَن يَمْلِكُ لَكُم مِّنَ اللَّهِ شَيْئًا إِنْ أَرَادَ بِكُمْ ضَرًّا أَوْ أَرَادَ بِكُمْ نَفْعًا بَلْ كَانَ اللَّهُ بِمَا تَعْمَلُونَ خَبِيرًا بَلْ ظَنَنْتُمْ أَن لَّن يَنقَلِبَ الرَّسُولُ وَالْمُؤْمِنُونَ إِلَى أَهْلِهِمْ أَبَدًا وَزُيِّنَ ذَلِكَ فِي قُلُوبِكُمْ ۗ وَزُيِّنَ ذَلِكَ فِي قُلُوبِكُمْ وَظَنَنْتُمْ ظَنَّ السَّوْءِ وَكُنْتُمْ قَوْمًا بُورًا நபியே பின்தங்கியிருந்து விட்ட நாட்டுப்புற அரபிகள் சின்னமாக இப்போது உம்மிடம் வந்து சொல்வார்கள் எங்களுடைய செல்வங்கள் மனைவி மக்கள் பற்றிய கவலைகள் தாம் எங்களை முற்றிலும் ஈர்த்து விட்டிருந்தன எனவே தாங்கள் எங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருங்கள் இவர்கள் தங்கள் உள்ளங்களில் இல்லாதவற்றை தம் நாவுகளால் கூறுகிறார்கள் அவர்களிடம் நீர் கேளும் சரி அவ்வாறெனில் உங்கள் விவகாரத்தில் அல்லாஹுவின் தீர்ப்பை அல்லாஹு உங்களுக்கு ஏதேனும் நஷ்டத்தை அளிக்க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 இதற்கு அவர்கள் கூறுவார்கள் இல்லை நீங்கள் தான் எங்கள் மீது பொறாமைப்படுகின்றீர்கள் ஆனால் விஷயம் பொறாமையை பற்றியதல்ல மாறாக இவர்கள் உண்மை நிலையை குறைவாகவே புரிந்து கொள்கிறார்கள் பின்தங்கியிருந்து விட்ட இந்த நாட்டுப்புற அரபிகளிடம் நீர் கூறும் நீங்கள் மிக அதிக வலிமை கொண்ட மக்களுடன் போரிடுமாறு விரைவில் அழைக்கப்படுவீர்கள் நீங்கள் அவர்களுடன் போரிட வேண்டியிருக்கும் அல்லது அவர்கள் அடிபணிந்து விடுவார்கள் அப்போது ஜிஹாதுக்கான கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவான் அவ்வாறின்றி நீங்கள் முன்னர் செய்தது போன்று மீண்டும் புறக்கணித்தால் அல்லாஹ் உங்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான் ஆம் குருடர் முடவர் மற்றும் நோயாளி ஆகியோர் போருக்கு வரவில்லை என்றால் அவர்கள் மீது குற்றமேதும் இல்லை அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவரேனும் கீழ்ப்படிந்தால் அவரை அல்லாஹு சுவனங்களில் புகுத்துவான் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் மேலும் எவரேனும் புறக்கணித்தால் அவருக்கு துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான் لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة فعلم ما في قلوبهم فأنزل السكينة عليهم وأثابهم فتحا قريبا ومغانم كثيرة يأخذونها وَكَانَ اللَّهُ عَزِيزًا حَكِيمًا இறை நம்பிக்கையாளர்கள் உம்மிடம் அந்த மரத்திற்கு கீழே சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருந்த போது அல்லாஹ் அவர்களை குறித்து திருப்தி கொண்டான் அவர்களுடைய உள்ளங்களின் நிலைமைகளை அவன் அறிந்திருந்தான் இதனால் அவன் அவர்கள் மீது நிம்மதியை இறக்கி அருளினான் விரைவில் கிடைக்கும் வெற்றியையும் அவர்களுக்கு வெகுமதியாக வழங்கினான் ஏராளமான போர் செல்வங்களையும் அவர்களுக்கு வழங்கினான் அவற்றை அவர்கள் விரைவில் பெற்றிடுவார்கள் அல்லாஹு மிக வல்லமை மிக்கவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் وَعَدَكُمُ اللَّهُ مَغَانِمَ كَثِيرَةً تَأْخُذُونَهَا فَعَجَّلَ لَكُمْ هَذِهِ وَكَفَّ أَيْدِيَ النَّاسِ عَنكُمْ وَلِتَكُونَ آيَةً وَلِتَكُونَ آيَةً لِلْمُؤْمِنِينَ وَيَهْدِيَكُمْ صِرَاطًا مُسْتَقِيمًا وأخرى لم تقدروا عليها قد أحاط الله بها وكان الله على كل شيء قديرا ஏராளமான போர் செல்வங்கள் குறித்து அல்லாஹு உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றான் அவற்றை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் மிக விரைவாக இந்த வெற்றியை அவன் உங்களுக்கு வழங்கியுள்ளான் மேலும் மக்களின் கரங்கள் உங்களுக்கு எதிராக உயர்வதை தடுத்து விட்டான் இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு சான்றாக திகழ்வதற்காகவும் அல்லாஹு நேர்வழியின் பக்கம் செல்லும் பேச்சினை உங்களுக்கு வழங்குவதற்காகவும் தான் இவை தவிர இப்போது உங்களால் சாதிக்க முடியாத வேறு பல கனிமத் போர் செல்வங்களையும் அல்லாஹு உங்களுக்கு வாக்களித்துள்ளான் அல்லாஹு அவற்றை முழுமையாக சூழ்ந்திருக்கின்றான் மேலும் அல்லாஹு ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் وَلَوْ قَاتَلَكُمُ الَّذِينَ كَفَرُوا لَوَلَّوُا الْأَدْبَارَ ثُمَّ لَا يَجِدُونَ وَلِيًّا وَلَا نَصِيرًا سُنَّةَ اللَّهِ الَّتِي قَدْ خَلَتْ مِنْ قَبْلُ وَلَن تَجِدَ لِسُنَّةِ اللَّهِ تَبْدِيلًا وَهُوَ الَّذِي كَفَّ أَيْدِيَهُمْ عَنكُمْ وَأَيْدِيَكُمْ عَنْهُمْ بِبَطْنِ مَكَّةَ مِن بَعْدِ أَن أَظْفَرَكُمْ عَلَيْهِمْ ۖ وَكَانَ اللَّهُ بِمَا تَعْمَلُونَ بَصِيرًا இந்த இறை நிராகரிப்பாளர்கள் இந்த நேரத்தில் உங்களுடன் போரிட்டிருந்தால் நிச்சயம் புறங்காட்டி ஓடி இருப்பார்கள் மேலும் எந்த பாதுகாவலரையும் உதவியாளரையும் பெற்றிருக்க மாட்டார்கள் முன்பிருந்தே நடைபெற்று வருகின்ற அல்லாஹுவின் நியதியாகும் இது மேலும் அல்லாஹுவின் நியதியில் எந்த மாறுதலையும் நீர் காண மாட்டீர் அவனே மக்காவின் பள்ளத்தாக்கில் அவர்களின் கைகளை உங்களை விட்டும் உங்களின் கைகளை அவர்களை விட்டும் தடுத்தான் அந்நிலையில் அவர்களின் மீது உங்களுக்கு வெற்றியையும் கொடுத்திருந்தான் மேலும் நீங்கள் செய்து கொண்டிருந்தவை அனைத்தையும் அல்லாஹு பார்த்து கொண்டிருந்தான் هم الذين كفروا وصدوكم عن المسجد الحرام والهدي معكوفا أن يبلغ محلة ولولا رجال مبين مؤمنون ونساء مؤمنات لم تعلموهم أن تطؤوهم فتصيبكم منهم معرة بغير علم لِيُدْخِلَ اللَّهُ فِي رَحْمَتِهِ مَن يَشَاءُ لَوْ تَزَيَّلُوا لَعَذَّبْنَا الَّذِينَ كَفَرُوا مِنْهُمْ عَذَابًا أَلِيمًا إِذْ جَعَلَ الَّذِينَ كَفَرُوا فِي قُلُوبِهِمُ الْحَمِيَّةَ حَمِيَّةَ الْجَاهِلِيَّةِ فَأَنزَلَ اللَّهُ سَكِينَتَهُ عَلَى رَسُولِهِ فَأَنزَلَ اللَّهُ سَكِينَتَهُ عَلَى رَسُولِهِ وَعَلَى الْمُؤْمِنِينَ وَأَلْزَمَهُمْ كَلِمَةَ التَّقْوَى وَكَانُوا أَحَقَّ بِهَا وَأَهْلَهَا وَكَانَ اللَّهُ بِكُلِّ شَيْءٍ عَلِيمًا அவர்கள்தாம் இறைவனை நிராகரித்தவர்களும் புனிதமிகு இறையில்லத்திற்கு செல்ல விடாமல் உங்களை தடுத்தவர்களும் பலியிடப்படும் ஒட்டகங்களை அவற்றின் பலியிடத்தை சென்றடையாமல் தடுத்தவர்களும் ஆவர் உங்களுக்கு தெரிந்திராத இறை நம்பிக்கையாளர்களான ஆண்களும் பெண்களும் மக்காவில் இல்லை என்றால் அறியாத நிலையில் அவர்களை நீங்கள் நசுக்கி விடுவீர்கள் அதனால் உங்கள் மீது குற்றம் சுமத்தப்படும் எனும் அபாயம் இல்லாதிருந்தால் போர் நிறுத்தப்பட்டிருக்காது அதே நேரத்தில் அல்லாஹ் தான் நாடுபவர்களை தன்னுடைய கருணையினுள் பிரவேசிக்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் போர் நிறுத்தப்பட்டது அந்த நம்பிக்கையாளர்கள் விலகி இருப்பார்களேயானால் மக்காவாசிகளில் எவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாய் இருந்தார்களோ அவர்களுக்கு நாம் நிச்சயம் கடும் தண்டனை அளித்திருப்போம் இதே நோக்கத்திற்காக இந்த இறை நிராகரிப்பாளர்கள் தங்களின் உள்ளங்களில் வைராகியத்தை மூட வைராகியத்தை ஏற்படுத்திக் கொண்டபோது அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கையாளர்கள் மீதும் நிம்மதியை இறக்கி அருளினான் மேலும் நம்பிக்கையாளர்களை இரையச்சமுள்ள வாக்கை பேணி நடப்போராய் விளங்கச் செய்தான் அவர்கள்தாம் அதற்கு மிகவும் அருகதையுடையோராயும் உரிமையுடையோராயும் இருந்தார்கள் அல்லாஹு ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் لقد صدق الله رسوله الرؤيا بالحق لَتَدْخُلُنَّ الْمَسْجِدَ الْحَرَامَ إِن شَاءَ اللَّهُ آمِنِينَ مُحَلِّقِينَ رُؤُوسَكُمْ وَمُقَصِّرِينَ لَا تَخَافُونَ فعلم ما لم تعلموا فجعل من دون ذلك فتحا قريبا உண்மை யாதெனில் அல்லாஹ் தன் தூதருக்கு உண்மையான கனவையே காட்டியிருந்தான் அதுவோ முற்றிலும் சத்தியத்திற்கு ஏற்பவே இருந்தது அல்லாஹு நாடினால் நிச்சயம் நீங்கள் சங்கைமிகு பள்ளிவாசலில் முழு அமைதியுடன் நுழைவீர்கள் உங்கள் தலைமுடியை மழிப்பீர்கள் அல்லது குறைப்பீர்கள் மேலும் உங்களுக்கு எந்த அச்சமும் இருக்காது நீங்கள் எதை அறியாதிருந்தீர்களோ அதை அவன் அறிந்திருந்தான் எனவே அந்த கனவு நிறைவேறுவதற்கு முன்பாக அண்மையிலுள்ள இந்த வெற்றியை அவன் உங்களுக்கு வழங்கியுள்ளான் هو الذي أَرْسَلَ رَسُولَهُ بِالْهُدَى وَدِينِ الْحَقِّ لِيُظْهِرَهُ عَلَى الدِّينِ كُلِّهِ وَكَفَى بِاللَّهِ شَهِيدًا محمد رسول الله وَالَّذِينَ مَعَهُ أَشِدَّاءُ عَلَى الْكُفَّارِ رُحَمَاءُ بَيْنَهُمْ تَرَاهُمْ رُكَّعًا سُجَّدًا تَرَاهُمْ رُكَّعًا سُجَّدًا سُجَّدًا يَبْتَغُونَ فَضْلًا مِنَ اللَّهِ وَرِضْوَانًا سِيمَاهُمْ فِي وُجُوهِهِمْ مِنْ أَثَرِ السُّجُودِ ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ وَمَثَلُهُمْ فِي الْإِنْجِيلِ كَزَرْعٍ أَخْرَجَ شَطْأَهُ فَآزَرَهُ فَاسْتَغْلَظَ فَاسْتَوَى عَلَى سُوقِهِ فَاسْتَوَى عَلَى سُوقِهِ يُعْجِبُ الزُّرَّاعَ لِيَغِيظَ بِهِمُ الكفر الْكُفَّارَ وَعَدَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ مِنْهُمْ مغفرة وأجرا عظيما அல்லாஹுதான் தன்னுடைய தூதரை வழிகாட்டுதலுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான் அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விடவும் மேலோங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உண்மைக்கு அல்லாஹுவின் சாட்சி போதுமானதாகும் முகம்மது அல்லாஹுவின் தூதர் ஆவார் அவருடன் இருப்பவர்கள் நிராகரிப்பாளர்களை பொறுத்து கடினமானவர்களும் தங்களுக்கிடையே கருணை மிக்கவர்களும் ஆவர் அவர்கள் ருக்கு சுஜூது செய்பவர்களாயும் அல்லாஹுவின் அருளையும் திருப்தியையும் தேடுபவர்களாயும் இருப்பதை நீர் காண்பீர் அவர்களின் முகங்களில் சுஜூதின் அடையாளங்கள் இருக்கின்றன அவற்றின் மூலம் அவர்கள் அறிந்து கொள்ளப்படுகிறார்கள் இது தௌராத்தில் காணப்படுகின்ற அவர்களின் தன்மையாகும் மேலும் இஞ்சியிலில் அவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள உவமை வருமாறு ஒரு பயிர் அது முதலில் குருத்தை வெளிப்படுத்தியது பின்னர் அதை வலுப்படுத்தியது பின்னர் அது பருத்தது பிறகு அது தன்னுடைய தண்டின் மீது செவ்வனே நின்றது விவசாயிகளை அது மகிழ்விப்பதற்காகவும் அவர்கள் பூத்து குலுங்குவதைக் கண்டு நிராகரிப்பாளர்கள் பொறாமை அடைவதற்காகவும் தான் இக்குழுவினரில் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹு வாக்களித்திருக்கின்றான்